न धर्मजिज्ञासायामिव श्रुत्यादय एव प्रमाणं ब्रह्मजिज्ञासायाम् அதாவது இந்த சூத்திரம் பிரம்ம விஷயத்துல ஒரு அனுமான பிரமாணத்தை காமிச்சு கொடுத்துருச்சுன்னு ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா அனுமானத்துக்கு வேண்டிய ஹேதுவை இது காமிச்சு கொடுக்குற மாதிரியே இருக்கு இந்த ஜெகத்துக்கு காரியம் ஜெகத்துங்கிற காரியத்துக்கு உற்பத்தி ஸ்திதி லயம் இதெல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு அனுமானத்துக்கு ஹேத்துவ சமர்ப்பணம் பண்ற மாதிரி இருக்கு வேதாந்த சூத்திரம் அதுக்காக வரல இது வாக்கியார்த்த விசாரம் பண்றதுக்காக தான் வந்திருக்கு அதனால எதோவாய்மான் பூட்டானி ஜாயந்தேங்கிற வேதாந்த வாக்கியத்தை தான் இந்த சூத்திரம் விசாரிக்கிறது சுதந்திரமான அனுமான பிரமாணத்தை சொல்றதுக்காக இல்லையே அப்படியான உங்க வேதாந்த சாஸ்திரத்துல அனுமானத்துக்கு ஸ்தானமே இல்லையா பிரவேசமே இல்லையான்னு கேட்டா அப்படி நினைக்கிறாரு அனுமானம் முக்கியத்துவத்தை கிரகிக்கிறவங்களுக்கு சகாயம் பண்றதாக இருந்தால் அவசியம் இங்க ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது ஸ்ருதியே தன்னுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுமானத்தை அபேட்சிக்கிறது அப்படிங்கிறது ஸ்ருதியை தெரிவிக்கிறது पण्डितो मेधावी गन्धागानेव उपसम्पद्येत एवमेव इह आचार्यवान् कुरुतो एव इति पुरुषबुद्धिसाहाय्यम् आत्मनो दर्शयति ஸ்ருதியுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறது அதாவது ஸ்ருத்தியர்த்தத்தை திருடமாக புரிஞ்சுக்கிறதுக்கு உபபக்தியாக அனுமானத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்ருதியை காமிச்சிருக்கிறது சொன்னார் இதனால என்ன சித்தமாச்சு தர்ம ஜிஜாசைக்கும் பிரம்ம ஜிஜாசைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தர்ம ஜிஜாசையில அனுபவத்துக்கு இடமே இல்லை ஸ்ருதி என்ன சொல்லிருக்கோ அதை அப்படியே கேட்க வேண்டியது ஸ்ருதியை சொல்லியிருக்கிறத நம்ம அனுப்பிச்சுட வேண்டியது அவ்வளவுதான் அது எனக்கு அனுபவம் இல்லையே அப்படின்னு கேட்கறதுக்கு இடம் இல்லை ஆனால் பிரம்ம வித்யாசையில அப்படி இல்லை அது எந்த விடயத்தை போதிக்கிறதோ அதாவது இந்த பிரமாணம் வேதாந்த பிரமாணம் அந்த விஷயத்த அனுபவத்தினாலையும் நாம சரிந்து தெரிந்து தெரிஞ்சுக்கலாம் அனுபவம் அதுக்கு அனுகூலமானது அதனால ஸ்ருதிக்காக சொல்லப்பட்ட விஷயம் அனுபவத்தினாலையும் சமர்த்தம் செய்யப்படுகிறது இது எதுல பிரம்ம வித்யாசையில பிரம்ம ஜிஜாசையில அது அவசியம் இல்லை அது அனுபவிச்சு தர்மம் தர்மத்தை விதிக்கக்கூடிய அந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை அனுபவிச்சாதான் நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியுங்கிறது இல்லை அனுபவிக்கவும் முடியாது அனுஷ்டானம் தான் அது பண்ண சொல்றது ஆனா பிரம்ம விஜயானத்தையில அது அதனால சித்தம்னா சொன்னோமே அனுமானமும் சுத்தியத்தை கிரகிக்கிறதுக்கு உபகாரகமாக இருந்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது நியாயம்தான் அப்படிங்கிறது இப்ப சொல்றேன் இதெல்லாம் தர்மத்துக்கு பிரமாணமாக எடுத்துக்கலாம் விவரக்காரர் இன்னும் சேர்ந்த வாக்கியார்த்தத்தை தீர்மானம் பண்றதுக்கு வேண்டிய ஸ்ருதி இந்தம் இந்த வாக்கியம் பிரகரம் இத்தியாதிகள் சொல்றாங்க அதையும் சேர்த்துக்கணும் ஸ்ருத்தியாதயங்கிறதுனால இவ்வளவுதான் பிரபஞ்ச விஞ்ஞாசையில் அதோட முடிவு போச்சு பிரபஞ்ச விஞ்ஞாசையில சொன்ன பிரமாணங்கள் ஆனா பிரம்ம விஞ்ஞாசையில அதுவும் உண்டு அனுபவாத யோகி இதுக்காக வாக்கியார்த்தங்களை இருக்க வேண்டியதாக அந்த பிரமாணங்கள் எல்லாம் நான் இது பண்ணல அதுவும் உண்டு சுத்தியாதிகளும் பிரமாணம் அனுபவாதய பிரமாணம் சிந்து சுத்தியாதய ஆச்சாரியமும் அதாவது அந்த அந்த கண்ணை கட்டப்பட்டு காட்டில் கொண்டு விட்டுருக்காங்க இவனுக்கு வெறும் உபதேசம் பண்ணினாக்கா இவனால் வர முடியும் ஏன்னா இவனுக்கு நான் ஊருக்கு போறதுக்கு ஒரு மார்க்கம் இல்லை அவங்க என்ன என்ன சொல்லலாம் ஒரு ஆச்சாரியன் வந்து அந்த மாநிலத்தை உபதேசம் பண்ணணும் உபதேசம் பண்ணினத்தோட போறாது அவன் அதை வந்து கிரகிக்கணும் காரணம் பண்ணிட்டு முதல்ல புரிஞ்சுக்கணும் மறக்காத கிரகிக்கணும் அப்புறம் தான் போய் சேரணும் இல்லையா என்ன அதே மாதிரி சிந்தனை அதனால மேகாவி பண்டிதனான ரெண்டு பதம் போட்டிருக்கிறதுனால இது ஆச்சாரியவாங்கிறதையும் வேண்டும் அதனால பண்ணின உபதேசத்தை சரியா அவனுக்கு மேக அதனால புத்தி किन्तु श्रुत्यादयः अनुभवादयश्च यथार्थं भवति प्रमाणम् இந்த பிரம்ம விஜயாசில ஸ்ருதியும் பிரமாணம் ஸ்ருத்தியாதிகளும் பிரமாணம் அனுபவாதிகளும் பிரமாணம் அதனால அனுமானத்தை சர்வசா ஒதுக்கிடறதுக்கு முடியாது ஏன் அப்படி அனுபவ அவகானத்வா பிரம்ம ஜானசிய பூதவஸ்து விஷயத்வாச்ச இன்னொரு நமக்கு வர வேண்டிய பிரம்ம ஜானம் எப்பேற்பட்ட பிரம்ம ஜானம் அனுபவ ரூபமான பிரம்ம ஜானம் அதுதானே நமக்கு அவித்யா நிவர்த்திக்கு தேவைப்படுறது சாட்சகாத்கார ரூபமான பிரம்ம ஜானம் தான் அவித்தையை நிவர்த்தி பண்ண முடியும் அப்ப சாட்சகாத்கார ரூபமான பிரம்ம ஜானம் எந்த பிரமாணத்தினால வரும் அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினால வரும் பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலதான் அது வந்தாகணும் ஆகையால சப்த பிரமாணம் இப்ப பிரத்யக்ஷ ஜானத்தை உண்டு பண்றதுங்கிறதுனால நான் பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்லுறேன் காலத்தை உண்டு பண்ண போறேன் அதனால அனுபவாத்மகமான பிரம்ம ஜானம் நமக்கு தேவை தேவையாக இருக்கிறதுனால இங்கே மற்ற பிரமாணங்களுக்கும் பிரவேசம் உண்டு தர்ம ஜானத்துல அனுபவாத்மக ஜானம் வேண்டியதில்லை அனுஷ்டானம் பண்றதுக்கு அதனால வித்தியாதிகளை விட்டு வேற எந்த பிரமாணமும் வந்து தேவையில்லை அனுபவாவசானத்துவா பிரம்ம ஜானத்தை பிரம்ம ஜானங்கிறது வெறுமை சுருதியிலேருந்து வந்து அந்த பரோட்ச ஜானம் மாத்திரம் போராது அது எங்க போய் முடியணும் அவசானம்னா மெல்ல முடியணும்னா அனுபவத்துல போய் முடியும் அந்த அனுபவம் தான் நமக்கு அவித்யா நிவர்த்தனம் அது மாத்திரம் இல்ல தர்ம காரியம் பிரம்ம ஜானத்துக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்கு பூதவஸ்து விஷயத்துவார்த்த பிரம்ம ஜானம் தர்ம ஞானம் எப்ப வாக்கிலிருந்து நாம தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த ஞான காலத்துல தர்மம் இல்லை தர்மத்தை தெரிஞ்சுட்டு அனுஷ்டிச்சாதான் அது தர்மமாக ஆனா வாக்கிலிருந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கும் போது பிரம்மம் இல்லைங்கிறது இல்லை பிரம்மம் நித்தியமாக இருந்துட்டே இருக்கு அப்ப இருக்கிற வஸ்துவை காமிச்சு கொடுக்கிறது பிரம்மம் பிரமாணம் இல்லாத வஸ்துவை உண்டாக்குறதுக்காக அனுஷ்டிக்கிறதுக்காக காமிச்சு கொடுக்கறது தர்ம பிரமாணம் அதாவது தர்ம பிரமாணத்தினால தர்மத்தை தெரிஞ்சது அனுஷ்டிச்சாதான் அது தர்மமாகும் ஆனால் பிரம்ம பிரமாணத்திலேருந்து பிரம்மத்தை தெரிஞ்சுருக்கிறதுக்கே அது பிரம்மம் இருந்தே அது நமக்கு வந்து உற்பத்தி ஆக வேண்டிய அதனால சித்த வஸ்து விஷயமாக இருக்கிறதுனால பிரம்மஜானத்துல பல பிரமாணங்களுக்கு பிரவேசம் வரலாம் சின்னமான வஸ்துவை எடுத்துட்டோம்னா லோகத்துல வந்து அது இந்த புஸ்தகம் நீங்க இந்த புஸ்தகம் எழுதுனா நான் பிரத்யக்ஷனாலே தெரிஞ்சுக்கலாம் பிரத்யக்ஷத்திலேயே பலவித பிரத்யக்ஷனால தெரிஞ்சுக்கலாம் அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம் யாராவது சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பல பிரமாணங்கள்னால ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியும் ஆனா எந்த வஸ்துவை சித்தமான ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கலாம் ஆனா தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்மமான வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்தம் ஒன்றுதான் பிரமாணம் வேறு எதுவுமே பிரமாணம் இல்லை ஆனா பிரம்மம் பிரம்மங்கிறது ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால இது பல பிரமாணங்கள்னால தெரிஞ்சுக்க முடியும் இது உபவாதம் சுத்தியாதீனாமேவ சொல்றது சரியாதான் ஏன் செய்ய வேண்டிய அனுஷ்டிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு அந்த விஷயத்துல அனுபவ அபேட்சை இல்லை அனுபவம் வர முடியாது தெரிஞ்சுட்டு அனுஷ்டிக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்காது நாம தெரிஞ்சுக்கிற காலத்துல அந்த வசதி இல்லாததுனால அதோடைய அனுபவம் சாட்சாத்காரங்கிறது வராது தேவையும் இல்லை புருஷாதீன ஆத்மலாபம் வாய்ச்ச கர்த்தம் இவன் அனுப்பிச்சாதான் இந்த கர்த்தம் கர்த்தவியம் கர்த்தவியம்னா இந்த இடத்துல தர்மத்தை எடுத்துக்கொள்ளும் தர்மங்கிறது இவன் தெரிஞ்சுக்கிற காலத்துல இல்லை இவன் தெரிஞ்சதை அனுஷ்டிச்சு அதை உண்டாக்க வேண்டியது புருஷாதீன ஆத்மலாக கர்த்தவிய இவன் அனுஷ்டானம் பண்ணிதான் உண்டாக்குற இவனுடைய அனுஷ்டானத்தினால உண்டாக்குற ஆகையால அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடி தர்ம தியானம் வேணும் தியானம் இல்லாமல் அனுஷ்டானம் பண்ண முடியாது அப்படியானால் அந்த சிவ தியானம் எப்படி இருக்கு எப்படி பரோட்சமாக தான் இருந்தாங்க பிரத்யமாக இருக்கிறது முடியாது कर्तुम् अकर्तुम् अन्यथा वा कर्तुं शक्यं लौकिकं वैदिकं கர்மா कर्म यथा अश्वेन गच्छति संज्ञाम् நவா वा न वा गच्छति कर्तव्यक्षेत्र புருஷாதீன ஆத்மலாபம் புருஷன் எப்படி நினைக்கிறானோ அதுக்கு தகுந்தாறோ அந்த தர்மத்தை உன்னால உற்பத்தி பண்ண முடியும் அதாவது தர்மம்னு புதா சொல்லல கர்த்தவியம் இவன் செய்ய வேண்டிய கர்மாவை இவன் நினைச்சபடி மாற்றி செய்ய முடியும் அதாவது அகத்தும் அகத்தும் அன்னிஷாவாக இருக்கும் வேணும்னா செய்யலாம் அகத்தும் செய்யாமல் இருக்கலாம் இல்ல வேற மாதிரியாக செய்யலாம் இது எல்லாமே தற்போதைய விஷயத்துல குருகனுடைய இச்சை அபேட்சிக்கிறது இவன் சுயேட்சையா அந்த கர்த்தவிய பதார்த்தத்தை உண்டாக்கலாம் உண்டாகலாமா உண்டாக்காமல் இருக்கலாம் இவன் இஷ்டத்துக்கு உண்டாக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இவருடைய சுவாதந்திரியம் அதுல கொஞ்சம் இருக்கு உதாரணம் தட்சரி ஒரு கிராமத்துக்கு போகணும் போகணும்னு சொன்னா போகலாம் இஷ்டம் இருந்தா போகலாம் இஷ்டம் இல்ல போகல போகலாம்னு இருக்கலாம் போகிறதுக்கு அசுவன் கட்சி பத்மாம் கட்சி ஒரு அஷ்டத்துல இருந்து போகலாம் தாராள வந்து போகலாம் வண்டியில ஏறிந்து போகலாம் விதமாக போகலாம் இதெல்லாம் அவனுடைய இசையை பொறுத்தது அதிராத்திரே கோடசனம் கிருண்ணாதி நாதிராத்திரே கோடசனம் கிருண்ணாதி குதிலே ஜுகோதி அங்குதே ஜுகோதி முன்னாடி சொன்னது லௌகிக கர்மாவுக்கு உதாரணம் இப்ப சொல்றது வைதிக கர்மாவுக்கு லௌகிகமும் வைதிக கர்மானு சொன்னதுனால வைதிக கர்மாவுக்கு இப்ப உதாரணம் இருக்க அகிராந்திரங்கிற ஒரு கருவுல தோடசி அப்படிங்கிற ஒரு பாத்திரத்துல தோடசின்னு ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்துல சோமரசத்தை கிரகிக்கிறது கிரகணம் அது ஒரு யாகம் நிச்சயமா உண்டு பாத்திரத்துல ஒரு மரத்தினால பார்க்கிற விஷயத்துக்கு பிரம்மன்னு அந்த பாத்திரத்துல சோமரத்தை இடிச்சு அதனுடைய சாரை பிழிஞ்சு அதை பாத்திரத்துல கிரகிச்சு இந்த ரசத்தை ஹோமம் பண்றது இதுதான் சோமயாகம் சோமயாகம்னா இது இந்த சோமயாகம் பண்றதுக்கு சில கிரகம் இது கிரகம்னு சொல்றோமே இந்த கிரகத்துக்கு ஸ்தோத்திரம் சஸ்திரம் சோமயாகம்னு உண்டு சில கிரகங்களுக்கு ஸ்தோத்திரம் சஸ்திரம் கிடையாது வெறும் யாகம் மாத்திரம் உண்டு அப்ப ஒரு சோமயாகத்துல சோதசி கிரகணம் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் தெளிவா வாசம் இருக்கு அப்ப என்ன இச்சை இவனுடைய இச்சை தான் எங்க பிரமாணம் நினைச்சா பண்ணலாம் இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சுயேட்சையா செய்யும் அதே மாதிரி விதிகேது போகி அனுதிகேது போகி அனுபவங்கிற விஷயத்துல சில பேருக்கு என்ன சொல்லிருக்குன்னு சொன்னா சூரியோதயம் ஆனப்பறம் கோபம் பண்ணணும்னு சில பேருக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடியே கோபம் சூரியோதயம் கோபம் பண்ணிடணும் அப்படின்னு இதுவும் விகல்பம் இந்த ரெண்டு விகல்பத்திலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அர்த்தராத்திரிய தோஷ் நின்றன் ஹாகின் ஆத்திராத்திரிய ஹாக்கின்னு சொன்னா இது வந்து ஸ்வேച്ഛா விகல்பம் இச்சையா இவன் வேணும்னா பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் ஆனா விதிகேது போகி அனுமதியது போகி இதுவும் விகல்பம் தான் ஆனா ஸ்வேച്ഛா விகல்பம் இல்லை விவசாய விகல்பம் ஒரு சில சாக்கக்காரர்களுக்கு శాఖకారాలకు విడిచేది పోటీ சில சாக்கக்காரர்களுக்கு శాఖకారాలకి వేరే కారాలకు అంగిచేది పోటీ మనకు విత్యాసం இருக்குது ஆனா விகல்பங்கிறது ஒரே அதிகாரம் அக்னிஹோத்திரத்தை மாற்றி பண்றது இதே ஆனந்தபுரம் பண்றது உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்றது விதி பிரதிஷேகாச்ச அத்த அர்த்தவந்தா நிகழ் போடுவதற்காகவாக இந்த கர்த்தத்திய விஷய விஷயம் இருக்கு கிரியா விஷயம் கிரியா விஷயத்துல விதி ஏற்பட முடியும் இதை செய் அப்படின்னு எது சொல்லலாம் செய்யணும் ஒரு பிரேரணை பண்ணணும்னா அது நிச்சயமா ஒரு கிரியா தான் இருக்கும் அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பிரேரணா அப்படிங்கிறது ஒருத்தனிடத்துல ஒரு மிக பிரவருத்திய உண்டாக்குறது இதை செய் அப்படின்னு நான் சொல்றேன்னா வெளியா சொல்றேன் அவருக்கு பிரவருத்தி உண்டாகணும் பிரவருத்திங்கிறது கிரியா விஷயமாகத்தான் இருக்கும் ஒரு கிரியாவை தான் பிரவர்த்திக்க முடியும் பிரவருத்திக்கு நேரடியாக சாத்தியம் ஒரு கிரியா அப்படியானால் கர்மானம் ஒரு பிரேரணை விதின்னு சொல்லிட்டோம்னா விதி பிரவரா பிரேரணா இதெல்லாம் கிடையாது விதின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு விஷயம் நிச்சயமாக ஒரு கிரியையாக இருக்கணும் இந்த கிரியை செய் அப்படின்னு சொல்லணும் இந்த கிரியை செய்யும் சொன்னது கிரியை இல்லாதது அந்த பிரவருத்திக்கு விஷயமாக இருக்கும் மற்ற திரவியாதிகள் எல்லாம் விதிக்கிறது விதிக்கிறதுன்னு சொன்னாலும் ஒரு கிரியையோட சேர்ந்துதான் அதை விதிக்கணும் வெறும் திரவியத்தை விதிக்க முடியாது ஆனால் விதி பிரதிஷேதா பிரதிஷேதம் சொன்னா இதை செய்யாது எது விதியோ அதை நேர் மாறுதல் நிகழும் ஒருத்தன் தவிர்த்து செய்யாங்கன்னா அவனை அந்த மாதிரி செய்யாதேன்னு சொல்லி தடுத்து நிறுத்த முடியும் அதுவும் ஒரு கிரியா விஷயத்துல தான் வரலாமே விசவஸ்து விஷயத்துல வர முடியாது அர்த்தவந்தா சுகு அது மாத்திரம் இல்லை விகல்பா உற்சர்கா அபவாதாஷ்ட சொன்னோம் விகல்பம் அந்த கிரியை இப்படிக்கும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம் விகல்பம் உற்சர்க அபவாதாஷ்ட உற்சர்கன்றது சாமானிய விதி அபவாதங்கிறது விசேஷ விதி பிரதானியே விபவதி அப்படின்னு சொன்னா அது இதுல என்ன பண்றோம்னா ஹோமம்னு சொன்னா அதுக்கு ஆதாரமா ஆகாரமா ஆக முடியாது சொல்லுவோம் எந்த கோபமா இருந்தாலும் அது எங்க பண்ணா எந்த அடியில பண்ணா அப்படின்னு சொன்னா ஆகவனியை அறிமுறை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தின் பிரமாணமாக இருக்கு இது ஆகவனியை அதுக்கப்புறம் வேற ஒரு இது இருக்கு ஒரு ஹோமம் அது சோம கிரயணம் பண்றதுக்காக சோம லதைய கிரயணம் பண்றதுக்காக ஒரு மாட்டை போட்டுட்டு போவான் ஒரு வயசு உள்ள கண்ணுக்குட்டி இதை அவன் கிட்ட கொடுத்து சோமத்தை வாங்கணும் கொடுத்து வாங்கணும் அப்படி வாங்கும்போது அந்த ஏகாயினி மாடு நடந்து போகும்போது அதனுடைய அந்த கால் விழுறது அது ஏழாவது இடம் ஏழாவது அடி எந்த இடத்துல வைக்கிறதோ அந்த இடத்துல ஹோமம் செய்யும் பத்தனைய பதையை துரோகி அப்ப இந்த ஹோமத்துக்கு ஆகா அப்படின்னு இல்லை அந்த கால் வைக்க இடம் தான் பதமும் அதுக்கு அப்போ ஹோமம் சொல்லலாம் மொத்தமா ஆமரியம் தானே அதுலயும் அந்த சாஸ்திரம் சொல்றது இந்த சாஸ்திரம் வந்து இந்த காலடி வச்ச கால் வச்ச அந்த இடம் அப்படின்னு சொல்றது அப்படி இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கும் விரோதம் வந்தது அப்படின்னு கேட்டா இல்ல விரோதம் இல்லை அது சாமானிய சாஸ்திரம் இது விசேஷ சாஸ்திரம் அதனால இது இருக்கிறத பாக்கி இடத்துல ஆகணும் இந்த இடத்துல இதுதான் அப்படின்னு எப்போ எதுல பண்ணா வசூல் சொல்ல முடியாது இதெல்லாம் ஹோமம் பண்றதுல இந்த கிரியை இருக்கே அந்த கிரியையில இந்த ஹோமத்தை உத்தி செய்யலாம் மத்த ஹோமங்கள் எல்லாம் ஆன்மீகத்துல செய்யலாம் அப்படின்னு இது எல்லாமே கிரியா விஷயம் விஷயத்துல அந்த ஆமா ஹோமம்னு அது ஆகாரத்துல அந்த தேவதைக்காக தியாகம் பண்ணின திரவியத்தை விதி பண்ண ஆகாரத்துல போடுறதுக்கு தான் ஹோமம் வைகே ஆகாரே அதாவது தேவதோத்தேசேன எஸ்வசிய திரவியத்திய வைத்திய ஆகாரே பிரக்ஷேபோ போகணும் தேவதைக்காக நம்ம தியாகம் பண்ண அந்த திரவியத்தை விதியால் சொல்லப்பட்ட ஒரு ஆகாரத்துல போடுறது அது சாமான்யமா அக்னி பொதுவா ஆகுதி அக்னி சில ஆகுதிகள்லாம் தார்வத்தில் இருக்கு சிலது ஜலத்துல சில இருக்கு அவகிருத்தம்னு சொன்னா மொத்த மொத்தம் அவங்க அட்டி ஜலத்துல அங்க ஆகுனின்னு இல்லை அப்சு அவகிருத்தி எனக்கு இருக்கு இது சத்தமே கதையை போட்டு சாணம் சாண்டா அப்படிங்கிறது அந்த ரூபத்துக்காக அந்த மரத்தை அறுத்துட்டு வந்தா அந்த சாணம் இருக்குமோ இல்லையா அடுத்த அதுல ஆபத்து இதுதான் பல ஆபத்துகள் சொல்லிட்டு அதனால அதுலதான் ஆபத்துங்கிற கணக்கு கணக்கு இந்த மாதிரி விகல்பம் உற்சர்க்கம் அபவாதம் இதெல்லாம் கிரியா விஷயங்கள் தான் வரும் நகு வஸ்து ஏவம் நெய்வம் அஸ்தி நாஸ்தி இதுவா விகல்பே வஸ்து விகல்பம் வந்து ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது விகல்பமாக கட்டமாகவும் இருக்கு சில கட்டம் இல்லாமலும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் ஃபர்ஸ்ட் கட்டம் இருக்குதான் இல்லைன்னு சொன்னா இவனுடைய பவன்சின்னு சொன்னாங்க ஏவம் நைவம் கட்டமாக இருக்குன்னா கட்டமாக தான் இருக்கு கடம் இல்லாமலும் இருக்கு அதுவே வஸ்து அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கடம் இருக்கு இல்ல ரெண்டும் ஒரே விதத்தை முடியாது இது இதுவா விகல்பது விகல்பனாக்கு சொல்லியிருக்கா அப்போ அவங்க கேள்வி ஒரு வஸ்துவை பார்த்து கூட பல பேர் விருப்பம் பண்றாங்க ஒரே வஸ்து தான் இருக்கு அதை பார்த்து ஒருத்தன் ஆணுண்டா ஒருத்தன் புருஷனுங்க ஒருத்தன் சந்தேகமா இருக்குது ஆணுவா குருபவா அப்படிங்கிறான் அப்போ வஸ்து விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்ற விருப்பங்கள்லாம் வஸ்துல இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்ட அது சொல்றாரு விகல்பனாத்து புருஷ புத்த தேசா உங்களுடைய புத்தியில இந்த ஞான விகல்பம் வந்திருக்கே தவிர இப்படி ஒரு ஞானம் அப்படி ஒரு ஞானம் வந்திருக்கே தவிர இதுக்காக அந்த வஸ்து மாறல ஒரு ஸ்டாண்டா நானுவா தான் இருக்கு ஒரு புருஷன் தான் புருஷனா தான் இருக்கு ரெண்டும் ரெண்டுல ஒன்னாக இல்லை அது இருக்கிறது இருக்கிறபடியே இருக்கு ஆனா தெரிஞ்சுக்கிற ஞானத்துல வித்தியாசம் ஏற்படுறது ஒண்ணு சம்சயாத்மக ஞானமாக இருக்கு ஒண்ணு சமாத்மக ஞானமா இருக்கு ஒண்ணு யதார்த்தமாக இருக்கு இப்ப நான் வந்து ஞானம் எதை சொல்றேன் வாசமா வஸ்து யாத்தாத்ம ஞானம் போடுறேன் வஸ்து யாத்தாத்ம ஞானம் சொன்னா இந்த எல்லா ஞானத்தையும் ஒண்ணுதான் யதார்த்த ஞானமாக இருக்க முடியும் புருஷன் சொல்றான் அவன் சொல்றான் பாண்டவா புருஷவா அப்படிங்கிறான் இது எல்லா ஞானத்தையும் ஏதாவது ஒண்ணுதானே இந்த வசு தத்துவத்தை கிரகிக்கிறதாக இருக்கும் பாக்கி அஜானம் இந்த தத்துவ ஜானம் ஒண்ணுதான் ஜானம் அதனால அந்த ஜானத்துல விகல்பத்துக்கு வெளியே இல்லை இல்ல புத்திய கேட்கணும் இல்ல அது ஸ்ருதியே விதி சொல்றது இப்படி மனசுல இல்ல அதுல அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இந்த எல்லா விஷயத்திலும் இவனுடைய புத்தியை அனுசரிச்சுதான் இவன் வேணும்னு சொன்னா பண்றான் இப்ப சொல்லல வேண்டாம் ஒத்துறான் இதுதானே இந்த ஞான விஷயத்தில் இவருடைய புருஷனுடைய புத்தி அபேட்சிக்கு இவங்க ஒருத்தன் இப்படி பார்க்கறான் இந்த ஒருத்தன் வேற மாதிரியா பார்க்கறான் அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் சமானமா இருக்கு புருஷ உபதேசம்ங்கிறது ரெண்டு இடத்துல சமானமாக இருக்கேன்னு கேட்டேன் இல்ல வித்தியாசம் எப்படி கேட்டதுன்னா கிரியா விஷயத்துல பார்த்ததுன்னா இதுக்கு ரெண்டு புத்தியும் இருக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறச்ச இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் ரெண்டு ஞானம் இருக்கு ரெண்டு ஞானத்துல இதுக்கப்புறம் எதை செய்யலாங்கிறது இவனுடைய இச்சையை பொறுத்து ஞானத்துல பட் இங்க அப்படி இல்லை இந்த வஸ்து விஷயத்தினுடைய ஞானம் கிடைச்ச இது சாணுதா அப்படிங்கிறாங்க சில புருஷன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இது சாணுவாவோ புருஷமாவோ இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் ஒருத்தர் ஞானம் இல்லை அப்படி இருந்தா அது சம்சயம் தான் தீர்மானம் இல்லை அந்த தீர்மானமே இருக்கு இப்படியும் செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் ரெண்டுமே சரி தீர்மானம் இருக்கு அதுக்கு மேல எந்த பக்கத்தை எடுத்துக்கலாம்னு ஒரு விஷயம் ஞாபகமாக இருக்கு ஆனா இந்த இடத்துல அது அதனால ವಸ್ತು ಯಾಥಾತ್ಮ ಜ್ಞಾನ ಇಲ್ಲಿ ಯಾಥಾತ್ಮ ಜ್ಞಾನ ಇದೆ ಅದು ಪುರುಷ ಪುರುಷಪೇಕ್ಷಣ ಇದೆ ವಸ್ತು ಅಪೇಕ್ಷಣೆ வருது ಹಿಂಗಾಗಿ வஸ்து ತಂತ್ರನೇ வருது வஸ்து எப்படி இருக்கோ அதுதான் ஞானம் இருக்கும் வஸ்து எப்படி இருக்கோ அதுக்கு மாறுதலாக ஞானம் ஏற்பட்டால் அது ஞானமே சொல்ல முடியாது அது சமமே சொல்றது அது அஜானம் அஜானத்தினுடைய பரிணாமம் இதெல்லாம் வந்து புருஷ ஆமா வஸ்து யாகாத்ம ஞானம் புருஷ புருஷ ತಿಳ್ಕರಿಗೆ இதுதான் அவருக்கு வந்து ஞானங்கிறது கிருத்திகார்த்தம் இல்ல இதுதான் கிருத்திகார்த்தமா இருக்கு அதாவது விஷயமாக அது அதனால ஞானங்கிறது எப்படி இருக்கோ அப்படி வரணும் விஜய் இல்ல கிரிய ஒண்ணுதான் விஜயமா அதான் சொல்ற நகிர் ஸ்தானம் ஏகஸ்மின் புருஷா இது தப்பு ஞானம் போதி ஞானத்துல பல வித்தியாசங்களுடைய எதை ஞானமும் சொல்றது நான் தப்பு ஞானத்தை தான் ஞானமே சொல்லுவேன் ஞானம் அது அதை ஒருத்தன் காணுங்கிறா ஒருத்தன் புருஷங்கிறா குருபவா அனுபவா அப்படின்லாம் பார்த்துக்கிறேன் நாங்கள் எது தப்பு ஞானம் ஒன்றும் ஒண்ணுதான் தப்பு ஞானம் தப்பு ஞானத்துல விகல்பம் வருவோம் இது ஒரு தப்பு அதே ஒரு விஷயத்துல இது ஒரு தப்பு ஞானம் இன்னொன்னு அதுவும் ஒரு தப்பு ஞானம் அப்படின்னு வராது ஆனா கிரியா விஷயத்துல ரெண்டும் தப்பு பத்திராக்கிரேஷன் கிரகணம் பண்ணலாம் சரி தப்பு ஞானம் தான் வேண்டாம் அதுவும் தத்துவ ஞானம் ஆனா வஸ்து விஷயத்துல இப்படி பரஸ்பர விருப்பமாக ரெண்டு தத்துவ ஞானமா ஏதாவது ஒன்றுதான் தத்துவ ஞானமாக மற்ற புருஷனா அந்யோவேது இந்த காணம் எடுத்துட்டு அவனை காணுவா இருக்கவா என்ன சொன்னாலும் காணவுங்கிறத ஒண்ணு விட்டோம்னா அது எல்லாமே நிச்சயம் ஆணுவேது தத்துவ ஞானம் வசு தந்திரவா இது தத்துவ ஏவம் பூலவனுக்கு விஷயானாம் சாமானியம் வஸ்து தந்திரம் அதனால இதே மாதிரி ஜென்மத்துக்கு மாத்திரம் இல்லை லோகத்தில் இருக்கக்கூடிய சித்த வஸ்துவை கிரகிக்கக்கூடிய எல்லா பிரமாணமும் அந்த வஸ்து இருக்கிறபடி தெரிவிக்கும் அவ்வளவுதான் அதனுடைய பிராமணம் வஸ்து தந்திரம் இந்த பிரம்ம தியானம் ஒண்ணுதான் விதிக்கு விதிக்கு விஷயம் இல்லை அப்படிங்கறது இல்ல லோகத்துல இருக்கக்கூடிய சாமானிய தியானமே விதிக்கு விஷயம் இல்லை இவருக்கு தெரிஞ்சதோடு சொன்ன பிரமாணம் இருந்தா அவரு காணாதோ இந்த மாத்தி இந்த கடலை பரமானப்பா அப்படின்னு சொன்னா பார்க்க முடியாது எப்படி இருக்கோ அப்படிதான் தெரியும் சுபாவனை பண்ணினோம்னா அது ஞானம் இல்லை அது வந்து வேற விதமான ஒரு एवं तत्र एवं सति ब्रह्मज्ञानमपि கூட்ட கூட்டவஸ்து விஷயப்பா பிரம்மம் ஒரு சுத்தமான பதார்த்தமா இருக்கிறதுனால பிரம்ம ஜானம் வஸ்து தந்திரமாக இருக்கும்